ஹதீஸ் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு தல்ஹா உபைதுல்லா ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் பிறையை பார்த்துவிட்டால் அல்லாஹும் அஹில் அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் வல் இஸ்லாமி ரொப்பி ரொப்புக் அல்லாஹூ ஹிலாலு ருஷ்தின் வஹைரின் என்று கூறுவார்கள் திருமிதி மூன்று நான்கு ஐந்து ஒன்று இது ஹசன் என திருமதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவனே பாதுகாப்பு இறை நம்பிக்கை அமைதி இஸ்லாம் ஆகியவை மூலம் இதை எங்கள் மீது தோன்ற செய்வாயாக பிறையே என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ்தான் நீ நேர் வழி மற்றும் நன்மையின் பிறையாக உள்ளாய்